அதனுடைய சாட்சியம் ஆச்சாரியார் அவருடைய வியாக்கியம் இதை மூளையும் அவலம்பனம் பண்ண அதுல சொன்ன சில விஷயங்களை சொல்லலாம் வரி வழியா வாஸ்கார்த்து சொல்லப்படுறது அதுல சொன்ன விஷயங்களை எப்படி பொருந்ததுங்கிற விஷயத்தை மாத்திரம்தான் எடுத்து சொல்லப்படுது இப்போ பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரங்கிறது அசாபம் பிரம்ம விஞ்ஞானா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த சூத்திரத்துக்கும் அதே மாதிரி பாஷ்யத்துல ஆரம்பத்துல அத்தியாச பாஷ்யம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சூத்திரத்துக்கும் அத்தியாச பாஷ்யத்துக்கும் சம்பந்தம் என்ன எதுக்காக இந்த அத்தியாச பாஷ்யங்கிறது அது சொல்ற விஷயம் அது மேல மற்ற மதத்தை என்ன ஆட்சேபம் அந்த ஆட்சேபத்துக்கு அத்வைகள் சொல்ற விருந்த இத பார்த்து இதை தீர்மானம் பண்ணிட்டு போனோம்னா நம்ம சூத்திரத்துக்கு அசை என்னங்கிறது ரொம்ப டீப்பா கவனிக்கணும் போகலாம் சூத்திரார்த்தம் தான் முக்கியமா நம்ம எடுத்துன்னு போகலாம் भाष्यम सूत्रार्थक தெரிவிக்கிறதுக்கு ஒரு சாதனம் வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள் இருக்கு ஆனா இது எல்லாமே சூத்திரத்துல இருக்குங்கிறத அசாதம் அசாதம் பிரம்மஜிஜாசா சூத்திரம் அர்த்த அதகா பிரம்மஜிஜாசா மூணு பதம் இருக்கு பதவி அர்த்த அப்படிங்கிறது என்ன அர்த்தம் साधनचतुष्टयसम्पत्त्यनन्तरं विद्यामित्रवस्तुविवेकं सिंहामुद्रार्थफलबोधविरागं क्षमादिषर्थं முமுட்சா இது நாளும் ஒருத்தனுக்கு சம்பன்ன சம்பத்தி சொன்னான் அதாவது இந்த சாதனை விவசாயம்ங்கிறது ஒருத்தருக்கு திவ்ய ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் அவ பண்ண வேண்டியது என்ன அகசாங்கிற பதத்தை நான் இப்போ வியாக்கியானம் பண்ணுறேன் பொதுவாக அது சொன்ன அர்த்தம் என்ன சூத்திரம் என்ன சொல்றதுன்னு ஒரு சாமானியமா காமிச்சிருக்கணும் அஜாத சாட்சியம் எப்படி அந்த சூத்திரத்தோட சம்பந்தப்படுறதுன்னு தான் நான் காமிச்சிருக்கேன் அதனால அசகாங்கிற பதத்தை நான் தனியாக அப்படி சொல்றேன் அது எப்போ சந்தர்ப்பம் வருமோ அப்போ ஆக அத பிரம்ம விஜாதா கர்த்தா கர்த்த கேட்டுக்கணும் இந்த நாலு விதமான சாதனங்களும் ஒருத்தருக்கு சித்தி ஆகிடுச்சு சொன்னா அவன் என்ன செய்யணும் பிரம்ம விஜயானா கர்த்தவியா அவன் பிரம்ம விஜயானத்தை செய்ய வேண்டும் சூத்திர சொல்றது இவ்வளவுதான் சாதன விவரத்தை பற்றி ஆயிடுச்சுன்னா இவன் பிரம்ம விஜயானத்தை செய்யணும் அப்படின்னா என்ன பிரம்ம விஜயானத்தை செய்யணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இச்சை வரணும் அந்த சப்தத்திலிருந்து பிரம்ம ஜாப இச்சா பிரம்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள இச்சை இதுதான் பிரம்ம ஜிஜாசாங்கிற பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற இச்சை வந்தாரு அவன் என்ன செய்யணுங்கிறத அங்கே சொல்லணும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற இச்சையை செய்யணும்னு சொல்ற இச்சையானது தானாக வர வேண்டும் வற்புறுத்தி இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு விஷயம் வந்துள்ளது இந்த விஷயத்தை சில சில பதார்த்தங்கள்லாம் கிருதிகார்த்தமில்லை தியானம் இச்சா இது ரெண்டும் கிருதிகார்த்தம் ஆகும் இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா இது சொன்னதுனால தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு வர்றாங்க கொள்றாங்க இல்லை அவருடைய பிரமாணம் மூலமாக அவர் யோகியத்தை இருந்தா தெரிஞ்சு கொள்கிறார் இல்லாத தெரிஞ்சு அதே மாதிரி இந்த விஷயத்தை நீ ஆசைப்படுவது சொன்னதுனால அவனுக்கு ஆசை வந்துதான் அவனுக்கு சொந்தமா ஆசை வரும் இப்ப இந்த சாதன சதுர்த்தய சம்பத்தி உள்ளவனுக்கு பிரம்ம விஷயத்துல ஒரு தியான விஷயங்கிறது தானாக வருது அதாவது அதை தெரியுங்களா தெரியுங்களா தெரிஞ்சிட்டாகணுங்கிற இச்சை வந்தாச்சுன்னா அடுத்தபடி அவன் என்ன செய்யணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய உபாயத்தை செய்யணும் பலத்துல நமக்கு இச்சை வந்தாலும் இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கிடையாது அந்த பலத்தை அடையிறதுக்கு என்ன வழியோ அதுல பிரயத்தனம் பண்ணணும் இதுதானே பசி தாங்களுடைய வச்சுக்கோம் இந்த பசிய துக்கத்தை நிவர்த்தி பண்ணியாகணும் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு இச்சை வருது அப்படியானால் எப்படி நிவர்த்தி பண்ணா நிவர்த்தி பண்ணா எப்படி நிவர்த்தி பண்ணலாம் உடனே அவருக்கு வேணா சரி சாப்பிடணும் போஜனம் பண்ணணும் அப்படின்னா போதனங்கிறது இந்த பசு நிவர்த்திக்கு சாதனம் அதனால பசு நிவர்த்தி வரணும்னு நினைக்கிறவன் அதுக்கு சாதனமான போதனத்துல அவனுக்கு கருத்து வரும் அதே மாதிரிதான் இந்த இடத்துல பிரம்ம ஜானத்தை அடையணுங்கிற இச்சை வந்தால் அதுக்கு சாதனமான வேதாந்த விசாரத்தை செய்ய வேண்டும் இதே நினைக்கிறது இதுல என்ன தெரியுது வேதாந்த விசாரங்கிறது பிரம்ம ஜானத்துக்கு சாதனம் ஆனா இவ்வளவு சொல்லியும் இன்னும் சம்பந்தம் சம்பத்தி வந்ததுக்கு அப்புறம் அவன் வேதாந்த விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் யார் இதுல ஒரு விஷயம் இருக்கு யார் வேதாந்த விசாரம் செய்யணும் மூக்ஷை உள்ளவன் மூக்ஷா அப்படின்னு சொன்னா பந்தத்திலேருந்து முக்தி ஏற்படணும்னு நினைக்கிறேன் அந்த இச்சை உள்ளதான் இது நல்லா கவனிக்கணும் பந்தத்திலேருந்து நிவ பந்த நிவர்த்தி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இப்ப என்ன ஆசை வந்திருக்கு பிரம்ம ஜானம் வேணுங்கிற ஆசை வந்து பிரம்ம ஜிஜானத்தால் ஏற்பட்டது ஏற்கனவே இவன் மோட்ச காமம் மோட்சத்தில் இச்சை உடையவன் பந்தத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிற இச்சை உடையவன் இவனுக்கு இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு இச்சை உள்ளவனுக்கு ஒரு இன்னொரு பதார்த்தத்துல இச்சை வருதுன்னு சொன்னாங்க அந்த இன்னொரு பதார்த்தமானது முதல்ல அவனுக்கு இச்சை விஷயம் விஷயத்திலேயே அந்த விஷயத்துக்கு சாதனமாக இருக்கிறது இது லோகத்துல சொர்க்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்ப யாகம் பண்ணணுங்கிற ஆசைப்படுறேன் ஸ்வர்க்கம் வேணுங்கிற ஆசை உள்ளவனுக்கு யாகம் பண்ணணுங்கிற ஆசை வந்தால் அந்த யாகங்கிறது ஸ்வர்க்கத்துக்கு சாதனம்னு தெரியும் இல்லையா இல்லட்டா தன் விஷயத்துக்கு உபயோகப்படாத ஒரு பதார்த்தத்தில் இவனுக்கு ஆசை வர வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப மோக்ஷா மோக்ஷ இச்சை உள்ளவனுக்கு பிரம்மஜானத்துல இச்சை வந்திருக்கு அப்படின்னு சாமி காமிச்சுள்ளார் முமுட்சோ முமுட்சோகோ முமுட்சுனா

சரி இப்ப மோக்ஷத்துக்கு பிரம்ம ஜானம் சாதனம் சொல்லியிருக்காங்க இப்ப மோக்ஷங்கிறது என்ன பந்த நிவர்த்தி பந்த நிவர்த்திக்கு ஞானம் சாதனம் லோகத்துல நாம என்ன பாக்குறோம்னா ஒரு விஷயத்தை கைகண்டால் என்ன நிவர்த்தி ஆகுதுன்னு சொன்னா அந்த விஷயத்துல அஜான நிவர்த்தி ஆகுது ஒரு விஷயத்தை சில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அஜானம் இருந்தது இப்ப தெரிஞ்சுட்டோம் தெரிஞ்சுட்டதுனால என்ன நிவர்த்தி ஆச்சுன்னு கேட்டா இந்த விஷயத்துல என்னுடைய அஜானம் நிவர்த்தி ஆச்சு இது ரொம்ப பிரதிச்சு இப்ப என்ன நினைக்கிற பிரம்ம ஜானம் வந்தது வந்ததுனால இவனுக்கு பந்த நிவர்த்தி ஏற்படும் பிரம்ம ஜானத்தினால எப்படி பந்த நிவர்த்தி ஏற்படுது பிரம்ம ஜானத்தினால பிரம்ம விஷயத்துல உள்ள அஜானம் தானே நிவர்த்தி ஏற்பட முடியும் ஆனா சூத்திரக்காரர் எப்படி சொல்றாரு அப்ப இதுலேருந்து என்ன அவர் சூச்சனம் பண்றாருன்னு கேட்டா இந்த பந்தம் இருக்கு இது அஜான பிரம்ம அஜானத்தால் ஏற்பட்டது அதாவது பந்தம் பிரம்ம அஜானத்தினால ஏற்பட்டிருக்கு இந்த பந்தத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அதுக்கு காரணமான அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும் இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அதுக்கு காரணம் தியானம் அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தியானத்தை விட்டா வேற எதனாலையும் புரியாது அஜானம் அஜான காரியம் இது ரெண்டும் தியானத்தினாலதான் நிவர்த்தி ஆகணும் உண்மையான சர்ப்பத்தை அயம் சர்ப்பமாக பார்த்தாங்கன்னா அதை அழிச்சு தட்டு விடுவோம் ஆனால் கயத்துல பாம்புங்கிற சதம் வந்த வந்திருந்தால் அந்த சர்ப்பத்தை ஞானம் வராமல் விளக்க முடியாது அதனால அஜானத்தினால வரக்கூடிய இந்த திட்டாந்தத்தினால என்ன சித்தமானது அஜானத்தால் வரக்கூடிய விஷயம் அந்த அஜானத்தை நாசம் பண்ணக்கூடிய ஞானம் வந்தால்தான் இவருக்கு இதுலேயும் சூத்திரக்காரர்கள் என்ன சொல்லுகிறார் பந்தம்ங்கிறது ஞானத்தால் நிவர்த்திக்கக்கூடியது சொல்றது பந்தகா தியான நிவர்த்தி அபாரம் நிவர்த்தியம் அப்படின்னு சொன்னா அது அத்தியாசம் ஒரு சத்தியமான வஸ்துவை ஒரு ஞானம் வந்து நிவர்த்தி பண்ண முடியாது ஒரு கடம் மொத்தம் இருக்கு இந்த புஸ்தகமே இருக்கு இந்த புஸ்தகத்துல இது புஸ்தகம் இல்லை புஸ்தகம் இல்லை எத்தனை ஞானம்னாலும் புஸ்தகம் ஒன்றும் மாற போறதுல நிவர்த்தி ஆகவே போதும் அதனால லோகத்துல நாம என்ன பண்ண பார்க்கணும்னு கேட்டா ஞானத்தால் ஒரு வஸ்துக்கு நிவர்த்தி ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் அந்த வஸ்துவானது நிச்சயமான நிச்சயாக இருக்கணும் ஒரு சமயம் அது சத்தியமாக ஆனால் அவர் ஞானத்தால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது இப்ப சூத்திரக்காரர் என்ன சொல்றார் பந்தம் தியானத்தால் போகும்னு சொல்றாரா அப்படியானால் சூத்திரக்காரர் இந்த பந்தத்தை நிச்சயம் சொன்னதாக ஆசை பந்தம் நிச்சயம் சொல்லியாச்சுன்னா இதுதான் அச்சா பந்தம்ங்கிறது என்ன இப்போ பந்தத்துல நாம எல்லாமே பந்தம் தான் அதாவது ஆத்மஸ்வரூபத்தை விட்டு அனாத்மம் எல்லாமே பந்தம் ஆனா அந்த பந்தத்துல ஒரு தாரதமியம் இருக்கு அதாவது இது பிரதான பந்தம் அதுக்கப்புறம் அப்பிரதான பந்தம் இப்படியாக அந்த பந்தத்திலேயே பல தாரதமியங்கள் இருக்கு முதல் பந்தம் என்னன்னா ஆத்மாவுக்கு அஜான சம்பந்தம் தான் முதல் பந்தம் காரண சொல்லுன்னு அந்த அஜானத்தால் வந்தது அவனுக்கு ஸ்தூல சூக்மம் சரீரத்வய சம்பந்தம் இதுதான் இது பிரசித்த பந்தம் காரண சரீரம் நமக்கு விவகாரத்தில் தெரியாது ஏன்னா சுசுப்தியில தான் அந்த காரண சரீரத்தை நம்ம தெரிஞ்சு முடியாது மற்றபடி விவகாரத்துல சொப்பனத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஜாகிரத விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த சூக்ம சரீரமும் ஸ்தூல சரீரம் இருக்கு இது பிரதானமாக பந்தமாக இருக்கு இந்த இது ஒரு பந்தம் இது ஸ்தூல சூக்ம சரீரத்தை வச்சுதான் மத்த பிரபஞ்சத்தோட ஆத்மாவுக்கு சம்பந்தம் எதெல்லாம் எதோட சம்பந்தம் வருதோ அது பந்தம்னு சொல்லிடலாம் இப்ப என்ன ஆச்சுன்னா ஸ்தூல சூக்ம சரீரத்தோடு இவருக்கு முதல் அத்தியாசம் அந்த அத்தியாசம் வந்ததுன்னா அந்த சரீரத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தத்தோடதும் இவனுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா உலகம் பூரா இவருக்கு பந்தங்கள் என்பது முக்கிய பந்தம் என்னன்னா தேக தேகம் ஆரம்பிச்சு ஸ்தூல தேகம் சூக்ஷ தேகம் ஜான் இதுதான் முக்கியமான பந்தம் இப்போ இந்த பந்தத்தை சூத்திரக்காரர் என்ன சொல்றார் இது ஞானத்தால் போகக்கூடியது அழியக்கூடியது அதனால் இது மிச்சா அப்போ ஆத்மாவுக்கு எதிர்க்கும் உள்ள பந்தம் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உள்ள பந்தம் சம்பந்தம் அப்ப ஆத்மஸ்வரூபத்துல அஜானம் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இது எல்லாத்துக்கும் ஒரு விதமான அத்தியாசம் ஏற்பட்டிருக்கு அத்தியாசம் எப்ப சொன்னாலும் அதுல ரெண்டு வஸ்து நிச்சயமாக இருந்தாலும் ஒன்னு அதிஷ்டானம் இன்னொன்னு ஆரோக்கியம் பாஷ்யக்காரர் சொல்வார் சத்யாங்கிறது விபூதிங்கிறது அத்தியாசத்தோட சொரூபம் என்னன்னு சொன்னா மொத்தமும் பொய்யா இருக்கவே முடியாது எந்த அத்தியாசம் மொத்தம் எல்லா அம்சத்திலையும் அது வெறும் பொய் அப்படிங்கிற அம்சம் இருக்கவே இருக்காது அது ஒரு அத்தியாசம் லோகத்துல கிடையாது எல்லா அத்தியாசத்திலையும் ஏதோ ஒரு அம்சம் சத்தியமாக இருக்கணும் இன்னொரு அம்சம் தான் மிக்கையாக இருக்கணும் அப்படி பார்க்கறது இந்த பந்தத்திலும் ஏதோ ஒரு அம்சம் சத்தியமாக இருக்கு जीनोरामसन কইলা আমি এই জিনিসটা আমরা করতে এই যে মনং গড়া বলে আমরা বৈজ্ঞানিক যখন দৌটো আত্মস্বরূপম अनात्मস্বরূপം আত্মনাருக்கும் अनात्मনাருக்கும் ইসো সাধার্ম্য অধ্যায়ম yapılப்பட்ட কারণে আত্মabouts 대비বন্ধের ব্যবহার হয়েছে আত্মস্বরূপম अनात्मস্বরূপം সাধার্ম্য অধ্যায়াঙ্গের বরন হইলো মান வர முடியாது அதுக்கு வேண்டிய சாமகிரி இல்லையே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ற வருது ரொம்ப பெரிய ஆக்ஷேபம் அது இந்த ஆட்சேபம் தான் அத்தியாச பாஷ்யத்துல முதல் குருபுஷம் ஆரம்பிச்சு அத்தியாசோ நிச்சயத்தி பவிதம் யுக்தம் அப்படின்னு இந்த அத்தியாசத்தை ஆசிரியர் ஆத்மாவுக்கும் அனாத்மாவான சரீராதிகளுக்கும் ஒரு அபேத பிரமம் அத்தியாசம்ங்கிறது வரவே முடியாது வராமல் அது வராதுங்கிறதுக்கு அநேக பிரமாணங்கள் இருக்கு அதனால இந்த பந்தத்தை நீ நிச்சயம் சொல்றது தப்பு அதாவது சூத்திரக்காரர் சொன்னது சூத்திரக்காரர் ஞானத்தினாலேயே அந்த பந்தம் நிவர்த்தி ஆகிறதுங்கிறதுனால பந்தம் நிச்சயம் சூச்சனம் பண்ணினாரு அதுவே சரியில்லை அப்படின்னு ஆட்சேபம் இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்றதுக்காக தான் இந்த அத்தியாச பாஷ்யங்கிறது வந்திருக்கு அப்போ சூத்திரத்துக்கும் அத்தியாச பாஷ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா சூத்திரத்துல சூதனம் பண்ணப்பட்ட பந்த மித்யாத்வத்தை ஆட்சேபிக்கிறார் பல பேர் அதுக்கு பதில் சொல்றதுக்காக அத்தியாச பாஷ்யம் முதல்ல சொன்னார் இப்போ இந்த பதில் முதல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறார் முதல்லயே இந்த அத்தியாச பாஷ்யத்தை சொல்லி அப்பதான் சூத்திரத்துக்கு மேல வியாக்கியானம் பண்ணுங்க அவசியம் ஏதாவது உண்டா ஏன்னா இங்க சொல்ல போற அவ்வளவு விஷயமும் சூத்திரக்காரன் மேல் இருந்துட்டு அவரே சொல்லுவார் அப்படி இருக்கிறத முன்னாடியே இந்த விஷயத்தை ஏன் சொன்னார் அபிராத பாஷ்யத்தை முதல் முதல்ல பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் அந்த இடம் கொடுத்தது என்னத்துக்காக கேட்டா அசாதோ பிரம்ம அப்படிங்கிற இந்த சூத்திரம் என்ன தீர்மானம் பண்றதுன்னு சொன்னா இந்த சாஸ்திரம் அவசியம் படிக்க வேண்டியது எல்லாம் இந்த மாதிரி உள்ளவனுக்கு இந்த சாஸ்திரத்துல அவசியம் ஒரு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானம் பண்ணி சொல்றதுக்காக வந்தது அதாவது அந்த சாஸ்திரத்துக்கு வேண்டிய விஷயம் பிரயோஜனம் அதிகாரி இதெல்லாம் தீர்மானம் பண்ணி சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வந்து சாஸ்திரத்துடைய விஷயம் என்னன்னு கேட்டா ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் பிரம்மஜியாக ஆரம்பிச்சிருக்கான் சாரீரகம்னு சூத்திரத்துக்கு ரொம்ப பிராச்சீன காலமாக சாரீர சாரீரகம் சாரீரகம் சாரீரக விமானம் அப்படின்னு இது இருக்கு சூத்திரத்துக்கு அப்ப சாரீரகம் அப்படின்னா சரீர சாரீரம்னு ஜீவனை சொல்றோம் அப்ப ஜீவனை பத்தி சொல்லக்கூடியது இந்த சூத்திரம் ஆனா ஆரம்பிக்கிறது எப்படி பிரம்ம ஜிஞ்ஞாசான ஆரம்பிக்கிறது அதனால ஆரம்பத்திலேயே ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படிங்கறத இந்த சூத்திரக்காரர் சூச்சனை பண்ணிட்டார் இதுதான் இந்த சாஸ்திரத்துல சொல்ல போற விஷயமே அது தப்பு அப்படின்னு ஆட்சேபம் எப்படி ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாக இருக்கணும் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய பந்தம் ஒண்ணுதான் ஜீவனை ஈஸ்வரனை காட்டிலும் தனியானவர் வேறுபடுகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை விஜயானிகள் தோணினால் அப்ப ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது இல்லையா அதனால ஜீவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பந்தம் நிச்சயம் சொல்லிட்டு சொன்னால் சொன்னால்தான் ஜீவ பிரம்மாயிக்குங்கிற இந்த விஷயம் சரியா அப்போ பந்தம் நிச்சயம் சொல்ல வேண்டியது அதுக்காக இந்த அத்தியாச சாஸ்திரம் ஆரம்பிச்சு ரெண்டு இதுல ரெண்டு விஷயம் இருக்கு பந்தம் தியானத்தினால நிவர்த்தியாகணுமே ஆனால் அத்தியாசமாக இருக்கணும் அதுக்காகவும் அத்தியாச வாசனை ஏற்பட்டது ஜீவ பிரம்மைக்கியம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது சரியாக இருக்கணுமே ஆனால் அதற்காகவும் இது அத்தியாச பாஷ்யம் இருக்கிறோம் இதுதான் அதை வந்து சமஸ்கிரம் இந்த பாஷ்யத்தினால ஜீவ பிரம்மைக்கியமும் ஞானத்தினால் பல்மநிவர்த்தி ரூப மோட்சமும் சித்தம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல சாஸ்திரம் ஆரம்பிக்கலாம் அது சித்தம் ஆகலன்னு சொன்னா சாஸ்திர ஆரம்பமே தெரிஞ்சுக்க அப்போ சூத்திரக்காரர் இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி சொல்றாங்க சொன்னா பின்னாடி சொல்லலாம் ஆனா இப்ப முன்னாடி அதை எடுத்து சொன்னாதான் சூத்திரமே மேற்கொண்டு மேல ஏறும் இதுக்கு மேல சாஸ்திர பிரவருத்தியே இப்ப இதை சொன்னாதான் மேற்கொண்டு தெரியா வரும் இல்லாட்டா இந்த சாஸ்திரம் இங்கேயே நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு பரிசீலி அதுக்காக தான் முதல் முதல்ல அஞ்சாவது கேட்டேன் ஆச்சாரியா ஆனா அதுக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்கு இப்ப உள்ள சம்பந்தம் தெரிஞ்சு வந்தோம் இல்லையா இதுக்கு மேல சில பேர் பொதுவான சில ஆட்சேபங்களை நீங்க ஒரு மாதிரியா அத்தியாப பாஷ்யத்துக்கும் சூத்திரத்துக்கும் சம்பந்தத்தை கொண்டு வரையும் ஆனா இப்படித்தான் சொல்றாங்கிற அவசியம் உண்டா ஞானத்தினால பந்தத்துக்கு நிவர்த்தி ஏற்படுறதுன்னு சூத்திரத்துல சொன்னது வாசம் ஆனா ஞானத்தினால நிவர்த்தி ஆகணுமே ஆனால் அந்த பந்தம் நிச்சயத்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இதுக்காக போய் நீங்கள் பந்தத்தை விஷயம் சொல்லி சொன்னாக்க அது தேவையில்லை எத்தனையோ விஷயங்கள் நாம லோகத்தை பார்க்கறது இல்லை ஆனா சாஸ்திரம் பிரமாணம்ங்கிற ஒரே காரணத்தினால ஒத்துக்க வேண்டியது யாகம் பண்ணினால் சொர்க்கஸ்தானம் வரும் அப்படின்னு யாரும் லோகத்துல பார்த்துட்டா இந்த லோகத்துல அதை பார்க்கறதா யாரும் இருக்கு அப்படி இருந்தாலும் சாஸ்திர பிராமணியம் ஒன்ன வச்சுன்னு அதை ஒத்துக்கலாம் அதே மாதிரி பிரம்ம ஞானம் வந்தால் பந்த ஏற்படுறது இது சாஸ்திரம் பிரமாணம் தரபி சோகம் ஆத்மவிது அது ஆழ்வு சொல்லலாம் ஞானம் வந்தா பந்த வருது அப்படின்னு அப்ப இந்த சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கிறதுனால பந்தம் ஜாலத்தினால் போகுது ஒத்துக்க வேண்டியதுதான் இதுக்காக போய் இந்த பந்தம் நிச்சயம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா இந்த ஆட்சேபத்தை கலப்பறது யாருன்னு கேட்டா அமிர்தானந்தர் பிரம்ம பிரகாசிதாக்காரன் ரெண்டு பேர் ஒரே அதில் சொல்லியிருக்காங்க பட்டபாஸ்கரன் ஒரு இந்த பாஷ்ய யஜுர்வேதத்துக்கு பட்டபாஸ்கரன் ஒரு பாஷ்யக்காரர் இருந்திருக்காரு அவரும் இவரும் ஒன்னா அப்படிங்கிறது தெரியல ஆனா இது இந்த நான் சொல்ற பட்ட பட்டபாஸ்கரர் இந்த வாசஸ்பதி மிஸ்ரர் வரதுக்கு முன்னாடியே வந்தவர் ஆச்சாரியாளுக்கு பின்னாடி இருந்தவர் ஆச்சாரியாளுக்கும் வாசஸ்பதி மிஸ்ரருக்கும் நடுவில் இருந்தவர் பாஸ்கரர் அந்த மகானுபாவர் வந்து அவர் பிரஸ்தானத்திலிருந்து பாஷம் எடுத்தார் பிரதானம் ஏதோ சில அம்சம்தான் கிடைக்கிறது சூத்திர பாஷம் கூட இருக்கு கீதா பாஷத்துல கொஞ்சம் இருக்கு மற்ற பாஷங்கள்லாம் இன்னும் கிடைக்கல அவர் தான் எடுக்கிற புஸ்தகம் எழுதிருக்கு அப்படின்னுங்கிறதுக்கு ஒரு இது என்ன சொல்றாருன்னா ஆச்சாரியாவை கண்டிக்கிறதுக்காகவே தான் புத்தகம் எழுதும் அதுக்காக தான் புத்தகம் இல்லைன்னா நான் புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை சூத்திரத்துடைய அபிப்பிராயத்தை அப்படியே மறைச்சு தன்னுடைய அபிப்பிராயத்தை கொண்டு ஏற்றி ஒரு கருத்துக்காரர் பண்ணியிருக்காரு அந்த கிரந்தகாரத்துல கண்டனம் பண்றதுக்காக தான் என்னுடைய புத்தகம் அப்படின்னு ஆரம்பத்தை எழுதுகிறேன் அந்த அந்த சம்பிரதாயம் ஒண்ணு பிரதிக்கு இல்லாமல் ஆனா அந்த சம்பிரதாயத்துல இந்த அமிர்தானந்தர் பிரம்ம பிரகாசிகாக்காரன் ரெண்டு பேரும் வந்துட்டார் இந்த பிரம்ம பிரகாசிகாங்கிறது அந்த சூத்திர பாஷ்யம் பாஸ்கரக்கிற சூத்திர பாஷ்யம் அதுக்கு விற்பி அப்படிங்கிறது தெரியறது இந்த விற்பி இன்னும் கிடைக்கல இப்ப இவர் என்ன ஆட்சேபம் பண்றார் அந்த ஆட்சேபத்தை சொல்லி பிரகடனத்துக்காரன் அது எவ்வளவு தப்புங்கிறது இதை தெரியப்படுற அந்த ஆட்சேபம் கேட்டா நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது சாஸ்திரம் பிரமாணம்னு சொன்னால் பிரபஞ்சத்தினால பந்தத்துக்கு வரும் சாஸ்திரம் சொல்றது அது அப்படியே எழுதுறது நீ ஏன் பந்தத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படிங்கிற கேள்வி கையா தானே நமக்கு தோன்றது இது எவ்வளவு தப்பு அப்படிங்கிறத பிரகடனத்துக்கு அவர் சொல்ல சொல்றாரு வேற எந்த வியாக்கியானத்திலும் இந்த விஷயம் இல்லை அதனாலதான் நான் இது சொல்லலாம்னு என்ன சொல்ற வியர்த்தமிடம் அனர்த்த அனுசத்துவ வர்ணனம் அவருடைய பிரதிஜையே இதுதான் அனர்த்தன பந்தம் அனர்த்தி நிவர்த்திக்கு இந்த பந்தம் அனுதம்னு நீ வர்ணனம் பண்றியே இது வியர்த்தம் சாஸ்திர பிராமணியா ஞானேன சத்திய பந்த சொந்த சம்பவா நீ நினைக்கிற இந்த பந்தம் சத்தியமாக இருந்தால் ஞானத்தால் நிவர்த்தி ஆகாதுன்னு ஆனா அது ஒண்ணும் இல்லை சாஸ்திரம் பிரமாணம் அது சொன்னாலும் பந்தம் இவருக்கு ஏற்படும் அப்போ ஒரு கேள்வி இருக்கு சாஸ்திரம் சொன்ன கேள்விங்கிறதுக்காக சத்தியத்தை போய் எங்கேயாவது ஞானத்தால் விருத்தியானதாக நம்ம பார்த்துருப்போமா லோகத்துல லோகத்துல தியானம் அஜானத்தை நிவர்த்தி பண்றது அஜானக்காரன் நிவர்த்தியாரு இப்படிதான் லோகத்துல பார்க்கிறோம் அப்படி அதுக்காக நம்ம வந்து பஞ்சத்தை நிச்சயம் சொல்ல வேண்டிய இருக்குமே ரெண்டரை வாங்க தியானத்தினால பல சக்திகளுக்கு நிவர்த்தி இயற்கைங்கிறதுக்கு நான் உதாரணம் யோகத்தில் காமிக்கிறேன் மூணு உதாரணம் கொடுக்குறாரு ஒரு உதாரணம் கருடனை நினைச்சிட்டால் விஷம் விஷத்துக்கு நிவர்த்தி ஏற்படும் கருட தியானத்தினால விஷ நிவர்த்தி ஏற்படும் இப்ப என்னாச்சு விஷங்கிறது பொய் இல்லை நிஜமாவே உடம்புல ஏறின அந்த விஷம் கருட கருட ஸ்மரணத்தினால நிவர்த்தியாகிறது அப்படிங்கிறது பிரதி இப்ப பாருங்க கர்வஸ்மரணம்ங்கிறது ஞானம் இந்த ஞானத்தினால இவன் உடம்புல ஏறின விஷம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னா ஞான விஷம் என்ன நிச்சயோ விஷத்தை போய் தான் சொல்லணும் அப்படி இல்லையே நிஜமாவே சாப்பிட்ட விஷம் தான் கர்வம் நினைச்சுன்னா சரியா போச்சு விஷம் நிவர்த்தியாச்சு அதனால இதே ஞானத்தினால சத்தியத்துக்கு நிவர்த்தி ஆகிறதுங்கிறது இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இன்னொரு உதாரணம் சொல்றாங்க ரொம்ப பிரசித்தமான உதாரணம் வைராக்கியம் வரத்துக்கு என்ன காரணம் கேட்டா விஷய தோஷ தர்சனம் எந்த விஷயங்கள்ல நமக்கு வைராக்கியம் வரணுமோ அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தோஷத்தை நாம தெரிந்துட்டோம்னா அப்புறம் வைராக்கியம் அதோட தோஷம் தெரியாத பையன்கள்னா நமக்கு விஷயத்துல விஷயமாக இருந்திருக்கும் அதாவது ராகங்கள் இருந்திருக்கும் அதோட உண்மையான தோஷத்தை பார்த்துக்கணும்னா அப்புறம் அவன் நமக்கு நாட்டம் போதும் இல்லையா பார்த்தோம் விஷய தோஷ தர்ஷனம் இது என்ன ஒரு தியானம் விஷயத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்கிறதுங்கிறது ஒரு தியானம் இந்த ஞானத்தினால நமக்கு விஷயத்துல இருந்த அந்த ராகங்கிறது நஷ்டமாச்சு ஞானத்தினால ராகத்துக்கு நிவர்த்தி வந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த ராகவன் நிச்சயம் சொல்லுவோம் நிஜமாவே தான் தியானம் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ராகம் இருந்தது ராககானா சொன்னபடி இல்லையா விஷயத்துல இவனுக்கு ஒரு இச்சா இச்சா விஷயம் இந்த இச்சையானது இந்த தோஷ தரிசனத்தினால ஆச்சு ஞானத்தினாலதான் நிவர்த்தி ஆயிடுது ஞானத்தினால நிவர்த்தி ஆனதற்காக இந்த ராகத்தை போய் யாரும் லோகத்தை சொல்லுது அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேட்டு தரிசனம் ராமேஸ்வரத்துல சேப்பு தரிசனம் பண்ணினா சர்வபாகமும் போகுது பிரம்மஹத்தையும் போகுது வாக்கியம் இருக்கு சேதும் திருஷ்டா சமுதிரஸ்ய பிரம்மஹத்தியாம் வியபோக அதை தரிசனம் பண்ணியாச்சுன்னா பிரம்மஹத்தியா சமமான பாவம் கூட போது இப்ப சேப்பு தரிசனங்கிறது என்னது ஞானம் தான் சேத்துனால பார்க்கலாம் பார்த்தா எனக்கு ஞானம் தான் வருது இந்த ஞானம் பிரம்மஹத்தியாங்கிற பாத்திரத்துக்கு நிவர்த்தனை அப்ப அந்த பாப நிவர்த்தி ஏற்படுறதுக்கு தியானம் தான் காரணங்கிறது சாஸ்திரம் பிரமாணம் ஆக இது சாஸ்திரத்தினால நிவர்த்தியாகக்கூடிய அந்த பாபம் அத்தியந்தம் அத்தியாசம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டோ இல்லை இப்படி பார்க்கறத தியானத்தினால சத்தியமாக இருந்தாலும் சில விஷயங்களுக்கு நிவர்த்தி ஏற்படலாம் எதுக்கு எல்லாருக்குமே நிவர்த்தி ஆகணும் நான் சொல்லலை எதுக்கு நிவர்த்தி எந்த ஞானத்தால் ஏற்படுங்கிற கணக்கு உண்டு ஏதோ ஏதோ கட்டஞ்சான ரசம் நிவர்த்தி கேட்க முடியாது ஏதோ கட்டஞ்சான அவசியம் இல்லை அது நான் ஆட்சேபிக்கிறேன் அதுக்காக போய் சூத்திரக்காரர் பிரம்ம பந்த நிவர்த்தி செஞ்சுட்டார் அதனால அந்த பந்தங்கிறது பொய்யா தான் இருக்கணும் அப்புறமா அஜானத்தால தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு சூத்திர அபிப்பிராயத்தை வர்ணனம் பண்றீங்களே இது சொல்றது எனக்கு காரணம் இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா இது வந்து யுத்த ஆர்த்திக திசாமோட லோகத்துல அவ்வளவு பிரசித்தமானது பிராதபாவம்னு ஒண்ணு சொல்றாங்க லோகத்துல இதை பத்தி சரியா காமிக்க முடியாது ஞான பிராகபாவம் ஞானம் வந்தா சொல்லலாம் பிராகபாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வஸ்து உற்பத்தியாகிறதுக்கு முன்னாடி அது இல்லைன்னு சொல்றோம் இல்லையா அந்த இல்லைன்னு சொல்றதுக்கு பிராகபாவம் பிராகபாவம்னு ஞானம் பிராகபாவம் ஞானம் வந்தா போச்சு அப்ப தியானப்பிராணம் சத்தியம் சத்தியம்தான் தியானத்தால் அதுக்கு நிவர்த்தி ஏற்பட்டிருக்கு ஆகையால இப்படி பார்க்கறத தியானத்தால நிவர்த்தியாகக்கூடிய பதார்த்தம் சத்தியமாக இருக்கலாம் இருக்கா இந்த பந்த அனுபவத்தை வர்ணம் பண்ணது தேவையில்லை இது யாருடைய ஆட்சேபம் அமிர்தானந்த பிரம்ம பிரகாசிகாக்காரே ஆதர்ஷிய ஆட்சேபம் இப்போ பிரகடார்த்தக்காரன் இந்த ஆட்சேபத்துக்கு முதல்ல சமாதானம் சொன்னாதான் அஞ்சாவது வாக்கியமே ஏறும் இல்லாட்ட வந்து நிற்கிறது அதுக்கு சொல்றாங்க நீ சொன்னது தப்பு எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் விசாரமா சொல்றேன் நான் அதில் உள்ள பாயிண்ட்ஸ் மாத்திரம் எடுத்து சொல்றேன் கருடனை நினைச்சிருந்தால் வெகம் நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறதுக்கு நீ உதாரணமாக எடுத்துங்க கருடனை நினைச்சிருந்த மாத்திரத்துல விஷ சாந்தி கிடையாது விஷ நிவர்த்தி கிடையாது சொல்றது அவ்வளவுதான் கருடனை தியானம் பண்ணினா விஷம் போகும்னு சொல்லலாமே தவிர நடக்கிற காரியம் இல்லை அதுல என்னெல்லாம் பண்ணணும் தான விஷயம் சொல்றேன் தியான மந்திர பிரயோகாதி கிரியா தானம் மாத்திரம் இல்லை கருட மந்திரத்தை ஜபி ஜபிக்கணும் அதுக்கு வேண்டிய சில இதெல்லாம் அங்கங்கள்லாம் வந்து இவ்வளவு அங்க கலாபத்தோடு சேர்ந்து இருந்தால் அப்பதான் விஷயம் நிறுத்தி ஆகுது நான் கருட நினைச்சு விட்டேன் போட்டோம்னா முடியாது ஓகே அப்ப என்னாச்சு வெறும் ஞானத்தினால ஞானம் குறைஞ்சு உடனே கொடுத்து அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உதாரணமாக இந்த விஷத்தை சொல்ல முடியாது ஏன்னா ஞானத்தினால மட்டும் இந்த விஷ நிவர்த்தி இல்லை இதுக்கு பல காரணங்கள் சேர வேண்டியது அப்பதான் விஷ நிவர்த்தி ஏற்படும் நீங்க சொன்ன விஷய தோஷ தரிசனம் அது சொல்லலாமே அதன் தோஷம் தெரிஞ்ச அடுத்த கஷணம் அவனுக்கு வைராக்கியம் வந்துடுறது இல்லையா விஷயத்துல வைராக்கியம் வருது அப்படின்னு கேட்டா இந்த வைராக்கியம்ங்கிறது என்னன்னு நினைக்கிற ராகம் நிவர்த்தி தான் வைராக்கியமா ராகம் இல்லைங்கிறது வைராக்கியம் இல்லை ராகத்தினுடைய நிவர்த்தியே வைராக்கியமாக இருந்தால் நீங்க சொன்னது இது நான் உதாரணமாக ஏற்றுக்க முடியும் ராக நிவர்த்தியே வைராக்கியமாக இருந்தால் சுருட்டுக்காரர்கள் எல்லாரும் வைராக்கியமாக இருக்கிறார்கள் வைராக்கியம் பத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் ராகம் இல்லை சுருக்கினேன் ராகத்துடைய அகாலமே வைராக்கியமாக இருந்தால் கடல் நல்ல வைராக்கிய சம்பன்னு சொல்லலாம் ஏன்னா ராகம் இல்லை இருக்கிறது கடாரிகத்துக்கு அதனால ராக வைராக்கியம் அப்படிங்கிறது ராகத்தினுடைய அகாலம்னு நினைக்காதே வைராக்கியம்ங்கிறது நாம சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் ராகம் ராகத்தை நிவர்த்தி பண்றதே வைராகியம் இல்லை ராகத்துக்கு நேர் மாறுதலான ஒரு மனோவத்தி இருக்கு அதுதான் வைராகியம் ராக விருத்தகா சேதோ விருத்தி விசேஷமா வைராகிய ஆயா ஸ்ருதியில பரீட்ச லோகான் கர்மசிகான் பிராமணமும் நிர்வேத மாயா நிர்வேதத்தை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல விதிவரை சொல்லியிருக்கேன் அடையணும் அப்படின்னு அப்படின்னா எது அடைய வேண்டியதாக இருக்க முடியும் இவனுக்கு ஒரு பாவ பதார்த்தம் அடைய வேண்டிய இதுவாக இருக்க முடியும் வைராக்கியத்தில் நிதி இருக்கிறதுனாலையும் இந்த வைராக்கியம் மேற்கொண்ட சமதமாதிகளுக்கு காரணம்னு சொல்றதுனாலும் இந்த வைராக்கியம் ராகத்தினுடைய அபாவம் மாத்திரம் இல்லை ராகத்துக்கு மாறுபட்ட ராகங்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விருத்தி விருத்தின்னு சொன்னோம்னா வைராக்கியமும் ஒரு விதமான விருத்தி தான் ராகத்துடைய அகாலமாற்றங்கள் இல்லை ஆக என்னாச்சு ராக நிவர்த்தியாக ஆனதுக்கு அந்த தோஷ தர்சனங்கிறது காரணம் அப்படிங்கிறத நீ உதாரணமாக காமிக்க முடியாது வைராக்கியங்கிற ஒரு விருத்தி விசேஷத்துக்கு இந்த விஷய தோஷ தரிசனங்கிறது காரணம் ஆக தியான நிவர்த்தியங்கிறதுக்கு இது உதாரணமாக நீ சொல்ல முடியாது இது ரெண்டாவது ஏகு தரிசனம் சேதுவை பார்த்தா உடனே பாவம் போயிடுது சேதும் திருஷ்டா சமுத்திரத்தை பிரம்மஹத்தியாம் விபோகதி இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை பார்த்து ஏமாந்து போயிடுங்க சேதுவை பார்த்த மாத்திரத்தினாலே பிரம்ம பிரம்மஹத்தியங்கிற பாவம் போகுமே ஆனால் அதே பிரகரணத்துல அந்த பிரம்மணத்தை பண்ணினவனுக்கு ஏகப்பட்ட விரத அதாவது நியம கலாபங்கள்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் விரதம் தரிசனம் பண்ணிட்டாலே போருமே பிரம்மத்துக்கு போருமே அப்ப எதுக்காக இவ்வளவு பண்ணலாம் அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு அந்த பெரிய ஸ்லோகம் இதுவே இருக்கு நான் பத்து பதினஞ்சு இருக்கு இப்படி இப்படி இருக்கணும் என்ன பிரம்மச்ச பன்னெண்டு வருஷம் அவன் பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும் கால்நடையாக செருப்பு இல்லாமல் நடந்து போகணும் போற வழியில எல்லாம் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் வருந்துகிறேங்கிறத வழியில சொல்லணும் இப்படி இப்படின்னா சொல்லிட்டு இவ்வளவு நியமத்தோட ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி இப்படி பெருமாள் அந்த போய் அந்த பெருமாள் அந்த சேது தரிசனம் எப்போ அடையிறானோ அதுல ஸ்நானாதிகள்லாம் பண்ணிட்டு ஸ்நாத்வா இருக்கு அந்த ஸ்நானங்கள்லாம் பண்ணி அவன் தரிசனம் பண்ணிட்டானே ஆனால் பாப நிவர்த்தி ஏற்படுவது இது அந்த ஸ்ருதிகள்ல இருக்கு இப்ப நீங்க பாருங்க சேது தரிசன மாத்திரத்தினால பாபம் போறதா இல்ல இவ்வளவு நியம போறதா இங்க இன்னும் ஒண்ணு சொல்லலாம் இவன் சேத்து தரிசனமே பண்ண வேண்டாம் சேத்து தரிசனத்துக்கு போறதுக்கு இந்த காரணம் எதுவும் இல்லை ஆனா வேற இந்த வசங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு பிரச்சாரத்துல பண்ணிட்டு இருந்தாங்க இவனுக்கு நிச்சயமா பிரம்மசாஸ்திரியா நிகழ்ச்சி ஏற்படும் சேத்து தரிசனங்கிறது ஒரு விசேஷம் அந்த ஸ்தலத்துல போய் இந்த வருஷத்தை நீ சமாப்தி பண்ணிட்டேன்னு சொன்னாக்க அது ஒரு விசேஷம் பிரம்மசாஸ்திரியா நிகழ்ச்சிக்கு அவ்வளவுதானே தவிர சேது தரிசனம் பண்ணாதான் போகும் வேற இடத்துல இருந்து நான் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது சொன்ன பிராயசித்தத்தை பண்ணிட்டேன்னா அப்ப போகாது அப்படிங்கிறது இல்லை அதனால இந்த பாப்ப நிவர்த்தி பிரம்ம தரிசன மாத்திரத்தினால வந்ததுங்கிறது உதாரணமாக ஆனா சூத்திரக்காரன் இங்க சொல்றாரு முமுக்ஷுக்கு ஏதாவது அரசியலும் வேணும் இதை வேணும்னு சொல்லல அவர் முமுக்ஷுவா இருந்தால் பிரம்ம ஜானத்தை மாத்திரம் சம்பாதிங்கிறது தான் சொல்றாரு அந்த பிரம்ம சேர்த்து அங்க கலாபமாக இத்தனை விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கிறது அவசியம் ஆகையால ஞானம் மாத்திரத்தினால பந்தம் நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறத சூத்திரக்காரர் சூத்திரம் பண்ணினா இப்போ ஒரு இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு சூத்திரக்காரர் பந்தத்தை மிச்சான சூத்திரம் பண்ணினார்னு நீங்க இருக்கான்னு சொல்றாரு நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் நீங்க வந்து கண்டனம் பண்ணிட்டு ஒத்துக்கிறேன் ஆனா சாஸ்திரம் பிரமாணம் அது சொன்னதுக்காக நம்ம அந்த விஷயத்தை ஏத்துக்கலாமே சாஸ்திரம் பந்த நிவர்த்தி ஞானத்தால ஏற்படும் அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம அதை ஏத்துக்கலாமே இதுல போய் நம்ம எதுக்காக அனாவசியமா நம்மளுடைய இதை சேர்க்கணும் பந்தம் இல்லை அப்படிங்கிற நம்மளுடைய விஷயத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் கேட்டிருக்க இதுக்கு ஒரு பதில் நீ இப்படி சாஸ்திர பிராமாணியத்துல இவ்வளவு அதிசிரத்தையோட ஆனால் அப்ப யாகம் டைரக்டா சொர்க்கத்துக்கு சாதனம்ங்கிறதுன்னு ஒத்துக்கலாம் யாகம் பண்ணினவனுக்கு யாகம் இருக்கு இப்போ சாதாரணமா எப்படி கேட்டா தசபூர்ணமாக யாகானுஷ்டானம் பண்ணினாச்சுன்னா இந்த யாகானுஷ்டானத்தினால புண்ணியம்னு ஒரு பதார்த்தம் அபூர்வம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் கிட்ட இருக்கும் ஒரு மனித யாகம் உடனே நெட்டு போயிடுது அதுக்கப்புறம் யாகம் இல்லை ஆனா யாகம் பண்ணினத்தினால புண்ணியம் புண்ணியம்னு சொல்றோம் அபூர்வம் ஒரு அது பார்க்கறதுக்கு அபிந்திரியமான ஒரு பதார்த்தம் விவகாரத்துல தெரியாது அப்பேற்பட்ட ஒரு பதார்த்தமானது இவன் கிட்ட ஒதுக்கிறது இது எப்போ வரைக்கும் இதுதான் இவன் இங்கே அங்க கொண்டு போய் சொல்வதற்கு அந்த பதத்தை அனுபவிக்கும்படியாக செய்கிறது இப்ப இந்த யாகம் பண்ணலைன்னா இவன்கிட்ட இந்த புண்ணியங்கிறது ஏற்படாது இந்த புண்ணியம் இல்லைன்னா ஸ்வர்க்கத்துல அவனால அனுபவிக்க முடியாது அல்லது அனுபவிக்க முடியாது ஆக ஸ்வர்க்கத்துக்கும் இந்த யாகத்துக்கும் மத்தியத்துல இந்த அபூர்வம் அப்படிங்கிற ஒரு துவாரத்தை நம்ம தந்தம் பண்ணிட்டு யாகத்தினால அபூர்வம் வந்து அபூர்வ துவாராக அவன் காலத்தை அனுபவிக்க முடியாது இதை அபிஷ்டம்னு சொல்றான் இது அபூர்வத்தை ஏதாவது ஒரு ஸ்ருதி சொல்லியிருக்கோம் சொல்லவேன் ஸ்ருதி இவ்வளவுதான் சொல்றது எதேத சொர்க்க காமகம் இந்த வாக்கியத்தை நாம ஒவ்வொரு பதமா பிரிச்சு என்ன சொல்றது அப்படின்னு அழைச்சு பார்க்கணும்னா என்ன கிடைக்கும்னு கேட்டா இந்த யாகமானது சொர்க்கத்துக்கு சாதனம் இவ்வளவுதான் கிடைக்கிறது யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம் இவ்வளவு கிடைக்கிறது அது பக்தியில அப்போது ஒன்று ஒன்று அப்படிங்கிற விஷயம் ஒண்ணும் அதில் சொல்றது ஆனா சாஸ்திர சித்தாந்தம் சாஸ்திர முதல் மீமாம்சக்கார் மீமாம்சக்காரர் என்ன தீர்மானம் பண்ணியிருக்காங்க இந்த யாகம் அங்க ஒரு சங்கை வருது யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா யாகம் பண்ணினால் உடனே சொர்க்கம் பண்ணவில்லை அதுவும் தெரியுது லோகத்துல இல்லையா லோகத்துல தெரியுது அப்புறமா வரட்டமே அப்படின்னு கேட்கலாம் உடனே வரணும்னு சாஸ்திரம் சொல்லல ஆட்டோமேட்டிக் அடுத்த கணத்துல சொல்லும் வரும்னு சாஸ்திரம் சொல்லல வரும் தான் சொல்லியிருக்கு அதனால கொஞ்ச நாள் வச்சு வரலாம் ஆனால் அந்த ஸ்வர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த யாகம் இருக்க வேண்டாமோ இதுவே இங்க தீர்வு இருக்க பண்ணி உடனே ஆசுதர வினாசி உடனே நஷ்டமாயிருக்க இன்னைக்கு நஷ்டமான இந்த யாகம் பல காலம் கழித்து ஒரு ஸ்வர்க்க ஸ்வர்க்கம் வருதுன்னு சொன்னா அது எப்படி காரணமாக இருக்க முடியும் இது பெரிய இந்த இடத்துல அதெல்லாம் லோகத்துல அப்படி இருக்கலாம் நானே சாஸ்திரம் கொடுத்து அதனால நான் ஒத்துக்க வேண்டியதா அப்படின்னு சதாஜனமா இருந்துட்டு நீயே ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிறது மத்தியத்துல அபோகத்தை நீயே சொல்லிவிடுங்க இல்லையா அப்ப ஏன் சொல்ற அப்படி சாஸ்திரம் சொல்லிட்டு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டியதானு கேட்டா சாஸ்திரம் விஷயத்தை போதிக்கிறதே தவிர ஆச்சாரியர் அடிக்கடி சொல்வார் சாஸ்திரம் ஞாபகம் என்ன காரணம் சாஸ்திரம்ங்கிறது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதே தவிர ஒரு விஷயத்துடைய சுவாவத்தை மாற்றி அமைச்சுறது கிடையாது லோகத்துல காரியகாரண பாவம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காரியத்துக்கு அவ்யவகித பூர்வமாக காரணம் இருந்தால் தான் காரியம் வரும் இன்னைக்கோ காரணம் வருதுன்னா என்னைக்கோ காரியம் வரணும் அப்படிங்கிறது வராது அப்படி வரணுமையானால் அந்த காரணத்தினுடைய ஏதோ ஒரு அம்சம் ஒரு ஒரு அம்சம் இனி பரியந்தம் அந்த காரியம் வர பரியந்தம் அனுவர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் லோகத்துல பார்க்கணும் இந்த லோக தரிசனத்தை அனுசரிச்சு யாகங்கள் இன்னைக்கு போனாலும் இந்த யாகத்திலிருந்து ஏதோ ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது இவன்கிட்ட வந்து திறமானது அது இவன்கிட்ட இருந்துருக்கு இது இவன் அந்த பலத்தை அனுபவிக்கிற என்பது இருக்கு அப்படின்னு சொல்றாரு என்னதுங்கிற விஷயம் வேறையா இருக்கு அபூர்வம் அப்படின்னு மத்தியத்துல இதுதான் தர்மம் இந்த தர்மம் ஒண்ணு ஒத்துள்ள இது எப்படி இது எப்படி நீங்க எந்த பிரமாணத்தால தெரிஞ்சதுன்னு கேட்டா இதான் அர்த்தாபத்தி பிரமாணம் ஸ்ருதி வாயால சொல்லலை அபூர்வத்தை போதிக்கக்கூடிய பலன் வேத வாக்கியத்தில் எங்கேயும் இல்லை இருந்தாலும் வேதவாக்கியம் சொன்ன ஒரு விஷயத்தை உபபத்தி பண்றதுக்காக நம்ம கற்பனை பண்ணினோம் இது சுதார்த்தாபத்திங்கிற பிரமாணத்தினால அபூர்வம் இருக்குங்கிறது தெரியுது அர்த்தாபத்தி அப்படின்னு சொன்னால் நவீன ஒரு புதுசாக சொல்லியிருக்கார் பிராச்சீனால் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பிரமாணம் ரெண்டு பிரமாணத்துக்கு விரோதம் ஏற்படும் போது மூணாவது ஒரு விஷயத்தை கல்பனம் பண்றதுங்கிறது அர்த்தாபத்தி இதுவும் பிரமாணம் அதுவும் பிரமாணம் ஆனா இந்த ரெண்டு பிரமாணத்துக்கும் விரோதம் இருக்கு இந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்றது என்ன சொன்னா பரிகாரம் ஆறுதோ அந்த விஷயத்தை நாம கல்பனை பண்றோம் இது அர்த்தாபக்தி உதாரணத்துக்கு அவர் சொல்ற உதாரணம் தேவதத்தன் ஒரு ஆள் அவன் ஆயத்தோட இருந்துட்டு அப்படிங்கிறது ஜீவகி தேவதத்தகா அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியும் சாஸ்திர பிரமாணத்தான சொல்லி இருக்கு கிரகத்துக்கு கொஞ்சம் பார்க்கறான் அங்க பார்த்தா கிரகத்துல அந்த தேவஸ்தன் இல்லை அப்படிங்கிறது பிரத்யட்சத்தினால தெரியுது இப்போ ஜீவதி தேவதத்தன் தேவதத்தன் இருக்கான் அப்படின்னு ஒரு பிரமாணம் தெரிவிக்கிறது இங்க இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பிரமாணம் தெரிவிக்கிறது இருக்கான் இல்லை இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லையா கிரகத்துல போய் பார்த்தா இருக்கவே இருக்கான்னு சொன்னா அந்த கிரகத்துல தான் இருக்கணும் அது இல்லையே இப்ப இந்த ரெண்டு பிரமாணத்துக்கும் உள்ள விரோதத்தை நாம எப்படி தீர்த்து வைக்கணும் ரெண்டும் பிரமாணம் ஜீவகி தேவதத்தா அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் ஒரு பிரமாணம் கிரகப்பிரமம் இல்லை அப்படிங்கிறதும் பிரமாணம் இந்த ரெண்டு பிரமாணத்துக்கும் உள்ள விரோதத்தை நாங்கள் எப்படி பரிகாரம் பண்ணுவோம்னு சொன்னா அவன் கிரகத்துக்கு வெளியில இருக்கான் இவங்க கல்பனை பண்ணியாச்சுன்னா இது ரெண்டு செய்ய போச்சு கிரகத்துக்கு வெளியில இருந்தாலும் கிரகத்தை இல்லைங்கிறதும் சரிதான் ஜீவிச்சு இருக்காங்கிறது சரி எங்கேயும் இருக்கணும் அது இருந்திருக்கான் எங்கேயும் இருக்கா போறோம் அவன் ஜீவிச்சு இருக்காங்க அதனால வெளியில இருக்கான் அப்படின்னு கல்பனை இதே மாதிரி நீனோ தேவதத்தா இவா நகுந்தே ஒரு கொழுந்து வந்துட்டு ஆனா பாதி கூட சாப்பிடறது இல்லை அப்படின்னு சொன்னான் இது எப்படி தெரிய வரும் ரெடியா இருக்கான்னு சொன்னா நல்லா சாப்பிடுறான் சாப்பிட்டாதானே தானே இப்படி அப்படி இருக்க முடியும் இது ஒண்ணு திவா நகுந்தே சாப்பிடறது இல்லை பகல சாப்பிடறதே இல்லை இப்ப இங்க ரெண்டு பிரமாணம் இருக்கு ரெண்டுமே சப்த பிரமாணம் தீனோ தேவதத்தா இந்த வாக்கியமும் பிரமாணம் பிரத்யமா பார்த்தா கூட தெரியுது ஆனா பகல்ல சாப்பிடறது இல்லை அப்படிங்கிறதும் இன்னொரு பிரமாணத்தான சிந்திக்கிறது இது ரெண்டு பிரமாணத்துக்கும் இப்ப விரோதம் இருக்கு இல்லையா சாப்பிடாட்டா வீணனா இருக்க முடியாது வீணனா இருந்தா சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிற விரோதம் வரும்போது நம்ம இந்த ரெண்டு பிரமாணத்தினுடைய சாமானியத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக நடுவுல வேற ஒரு வழிகள் நம்ம சரி ராத்திரி சாப்பிடலாம் இல்லையா ராத்திரி சாப்பிடறான்னு சொன்னா பகல சாப்பிடலைங்கிறதும் ரைட்டு அவன் வந்து குண்டா இருக்கிறதுக்கும் வேண்டிய காரணம் கிடைச்சு போச்சு இது இதுதான் அர்த்தாபத்தி சுருதார்த்தாபத்தி வெட்டார்த்தாபத்தி அர்த்தாபத்தி பிரமாணம் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு விரோதம் ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கறது யாகம் ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் இன்னைக்கு பண்ணின இந்த யாகம் அப்புறமா வரக்கூடிய சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது சொல்லணும் ஆனா பிரத்யக்ஷன் என்ன சொல்றது சொன்னா யாகம் பண்ணினா உடனே சொர்க்கம் வரல சொர்க்கம் எப்ப வருதோ அப்போ முன்னாடி யாகம் இல்லை அதுக்கு முன்னாடி அதனால இது சொர்க்கத்துக்கு சாதனம் ஆக முடியாது இல்லையா இப்ப என்ன பண்றது இந்த ரெண்டு பிரமாணத்துக்கும் விரோதம் வந்து இந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா யாகம் அபூர்வ துவாரா சொர்க்கத்துக்கு காரணம் இன்னைக்கு யாகம் நஷ்டமா போடுறது வாசம் ஆனா அந்த யாகத்திலேருந்து உண்டான அபூர்வங்கிறது இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு காரணம் विपैनायके प्रत्येक क्षेत्र को विरोध मिल गए விரோதம் இல்லை இப்படி சுதார்த்தா பத்தியான அபூர்வம்ங்கிறது இருக்குன்னு தெரிகிறது இது சாஸ்திர இந்த அபூர்வ கல்பனமே லோக பிரமாணம் இருக்கு லௌகிக பிரமாணம் இந்த பிரமாணத்தையும் அனுசரித்து போவதற்காக கல்பனம் பண்ணினதே தவிர ஒரேடியா லோகத்தை தள்ளி விட்டுட்டு சுருதி சொன்னது அப்படின்னு ஒத்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறதுக்காக இது இதுக்கு ஒரு உதாரணமான அதனாலதான் சாஸ்திரம் ஞாபகம் என்ன காரகம் சாஸ்திரங்களுக்குன்னா எங்கோ அந்த யாரும் உண்டாகணும் அப்படின்னு சொல்றது கிடையாது அதே மாதிரி லோகத்துல ஞானத்தினால பந்தத்துக்கு நிவர்த்தி ஏற்படுறதுன்னு சொன்னா நிஜமா ஞானத்தை இதுக்கு சரியான உதாரணம் பார்த்தோம்னா சுத்தி சுத்திரகத்தம் தான் ஒண்ணு ஆகும் சுத்தி ஞானம் வந்தது அடுத்த அப்போ ஞான மாத்திரத்தினால நிவர்த்தி ஆச்சு அப்போ கேட்பார் நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் தியான மாத்திரத்தினால நிவர்த்தி இல்லை மற்ற வேறு சில விஷயங்கள் தேவைப்படுறது சாதனங்கள் தேவைப்படுறது அப்பதான் நிவர்த்தி ஆகணும்னு நீ உதாரணம் சொல்றீங்க உன்னுடைய இந்த தாட்டாங்கம் பிரம்ம ஜானம் பிரம்ம ஜானத்தினால பந்த நிவர்த்தியும் வேற எதுவும் தேவை இல்லைங்கிறத நீ தீர்மானம் இல்லையோ பிரம்மஜானம் பந்தத்தை நிவர்த்தி பிரம்மஜானம் பந்தத்தை நிவர்த்தி பண்றதுங்கிற அம்சம் தான் இந்த சூத்திரத்துல இருந்து தெரியுது ஆனா அந்த பந்தஜானம் பிரம்மஜானம் பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வேற எதுவுமே அபேட்சிக்கவே அப்படிங்கிற விஷயம் எப்படி தெரிகிறது இது ஒரு கேள்வி அது சிந்திச்சாதான் பந்தத்தை நிச்சயம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு தீர்மானம் பண்ணுவோம் இது எப்படி சிந்திக்கிறதுங்கிறத சூத்திரக்காரர் சர்வாபேட்சாதிஞானிசுபேரஸ்வதுங்கிற இடத்திலும் அதையேவ அகிலிங்கனாத்யனபேட்சாங்கிற சூத்திரத்தையும் தீர்மானம் பண்ணி மேல சொல்லியிருக்கார் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் இப்ப சொல்லல ஏன்னா சாஸ்திராரம்பம் பண்ண வேண்டியதுக்கு பந்தம் நிச்சயிக்கிற அம்சத்தை நான் சாதிச்சுட்டேன் நான் போதும் மேற்கொண்டு சொல்ல வேண்டிய சகல விஷயத்தையும் இப்பவே சேர்த்து சொன்னா சொன்னா அவர் மேல சொல்றதுக்கு விஷயமே இல்லாமல் தான் அதனால இப்ப தேவையான விஷயத்தை மாத்திரம் சொல்றேங்கிறதுனால பாஷக்காரர் இந்த விஷயத்தை சொல்லலை சூத்திரக்காரர் மேல என்ன சொல்ற அக்னிந்தனா தியானபேஷா சர்வா இங்க வந்து நம்ம அர்த்தாபத்தியை கொண்டு போக வேண்டியது இந்த ஜானம் மோட்சத்தை தெரிவிக்கிறதுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ஏதையும் அபேட்சிக்கலை அக்னிந்தனாதி ஆதின்னு கொடுக்கறது எதையுமே அபேட்சிக்கல தியானம் வந்தால் பிரதட்சணத்தை முடியும் சர்வாபேட்சாத இன்னொரு இடத்துல சொல்றேன் எல்லா கர்மாவையும் இந்த தியானம் அபேட்சிக்கிறது அப்படின்னா என்னது பரஸ்பர விருப்பமா சொல்றாரா இல்லை தியானம் அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு எதுவுமே அபேட்சிக்காது அப்படிங்கிறது லோகத்துக்கு தெரியும் சமப்பிரகாசம் தான் இந்த திருஷ்டாந்தம் இருக்கா இருக்கிற ரூம்ல வழக்கு அப்புறமும் இருந்து போகாமல் இருக்க முடியுமோ இது சாத்தியமே இல்லை வழக்கு ஆனா அவர் வரல அதனால இருந்து போகல அப்படிங்கிற இன்னொரு காரணம் வரல அதுக்காக இருந்து போகல அப்படிங்கிறது சொல்லுது இருந்து போகிறதுக்கு வெளிச்சம் வர்றது ஒன்னே தான் காரணம் அஜானம் தியானம்ங்கிறது இந்த மாதிரி உள்ள விரோதம் தியானம் வந்தாச்சு சொன்னா அஜானம் பொறித்தான் ஆகணும் அப்ப அஜானம் ஏதோ ஒன்றை அபேட்சிச்சு அப்புறம் வந்து ஞானம் ஞானங்கிறது ஏதோ ஒரு சாதனத்தை சாக்காரிய அபேட்சிச்சு அப்புறம் தான் அஜானத்தை நிறுத்தி பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால அதையோட அக்னிந்தனா ஜனபேஷா அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா இந்த ஞானம் முதல்ல வரணுமே ஞானம் வந்தாதானே அஜான நிவர்த்தி ஏற்படும் வளர்ச்சி ஏற்றினாலே இருக்கு போகும் வளர்ச்சி ஏற்கிறதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணி ஆகணுமே இல்லையா அதனால இந்த ஞானம் வரத்துக்கு நம்ம வந்து கர்மா எல்லாம் பரவாயில்ல இருக்காங்க இந்த ஞானம் வரணுமே ஆனால் நமக்கு அந்த கரணம் சுத்தமா இருக்கணும் உபதேசம் பண்ணக்கூடிய நல்ல குரு எத்தனை எத்தனையோ ஏகப்படமா தேவைப்படும் அதுக்கு கிட்ட சுத்திக்க வேண்டிய பல உபாசனையாகட்டும் கர்மாவாகட்டும் இதெல்லாம் தேவைப்படுது அதனால இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானம் உற்பத்தியாகிறதுக்காக எல்லாத்தையும் அபேட்சிக்கிறது தியானம் வந்து இருக்கலாம் அப்புறம் எதையும் அபேட்சிக்காது அதனால அங்க என்ன சொல்ற யோகாரூடத்தை பற்றியும் சமஸ்காரணம் முக்கியது இல்லையா ஆர்வத்தோர் முனையர் யோகம் கர்ம காரணம் முக்கியது யோகாரூடத்தை பற்றியும் சமஸ்காரணம் முக்கியது அதுக்கப்புறம் தேவையில்லை தேவையில்லாத வச்சு சிரமப்படுறேன் அதனால தியானம் வந்து போகணும் இந்த பிரமாணத்தினால பார்க்கும்போது மேல சூத்திரக்காரரே இப்படி சொல்றதுனால ஞான பிரம்ம ஜானத்தினால பந்தத்துல நிவர்த்தி ஏற்படுறதுன்னு சொன்னா கேவலம் பிரம்ம ஜானத்தினாலேயே பந்தத்துக்கு நிவர்த்தி ஏற்படுறதுங்கிறது தான் சூத்திரக்காரர் இங்க நினைக்கிறார் வெறும் பிரம்ம ஜானத்தினால மாத்திரம் நிரபேட்சமான பிரம்ம ஜானத்தினால பந்தம் நிவர்த்தி ஆகிறதுன்னு சொல்றாருன்னு சொன்னா இந்த பந்தங்கிறது மிகையாக இருக்குங்கிறத அவர் ரொம்ப திருடமாக செய்யணும் ஆக இந்த பந்த நிச்சயார்த்தம் என்பது சூத்திரத்தினால சூத்திரம் செய்யப்படுகிறது இந்த பந்த நிச்சயார்த்தம் வேறு விதமாக ஆட்சேபம் வருது அந்த ஆட்சேபத்தை சமாதானம் சொல்றதுக்காக அத்தியாச பாஷ்யம்